كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها فكذلك اليوم تنسى صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إن الله تعالى ليملي للظالم حتى إذا أخذه لم يفتله أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான நியாமத்தை அற்புதமான அருட்கொடையை வழங்கி இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா விதமான இன்றியமையாத அமைய அம்சங்களையும் நமக்கு அமைத்து கொடுத்து மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவை அனைத்தையும் ரப்புலாலுமீன் இலகுவாகவும் எளிதாகவும் கிடைக்கும் விதத்திலே சகலருக்கும் பொதுவாக கிடைக்கும் விதத்திலே அல்லா ரபுல்லாலுமீன் அந்த நியமத்துகள் எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்து இந்த உலகத்திலே நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை ஆலமின் கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் நாம் இந்த உலக வாழ்க்கையையோ அல்லது இந்த உலக வாழ்க்கையின் நியாமத்துகளையோ அல்லாஹ் தந்த அருட்கொடைகளையோ செல்வங்களையோ நாம் நம்முடைய மனம் போன போக்கில் பயன்படுத்தி அதன் மூலமாக நாம் அனுபவிப்பதற்காகவும் சந்தோஷப்படுவதற்காகவும் நிம்மதி பெறுவதற்காகவும் அல்லாவால் வழங்கப்பட்ட இந்த அருட்கொடை உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கே எதிரியாக அல்லது நமக்கு நரக நெருப்பினுடைய கற்களாக அவைகள் மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில்தான் அல்லாஹ் ரபுல்லாலமீன் இந்த நியாமத்துகள்லாம் நமக்கு கொடுத்து இதை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் முறையாக பயன்படுத்துங்கள் அதன் மூலமாக உலக வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் அனுபவியுங்கள் அதன் மூலமாக மறுமையின் சந்தோஷத்தையும் அனுபவியுங்கள் என்ற புலாலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி இந்த நியாமத்துகளை நமக்கு வழங்கியிருக்கின்றான் அன்புக்குரியவர்களே ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தில் சொல்லும் பொழுது ஒயின் தாத்து நியாமத்தல்லா இல்லா தொஹ்சோஹா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் என்னால் அதை கணக்கில் ஆழ்த்த முடியாது எண்ணிக்கையில் கொண்டு வர முடியாது என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றான் இன்னொரு வசனத்தில் ரபுல்லாலும் சொல்கின்றான் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்கு ஒயின் ஷக்கர்த்தும் லசீதன்னக்கும் நீங்கள் அந்த அன்று அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அந்த நியமத்தை அருட்கொடைகளை மேலும் மேலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவான் உலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபில ஷதீத் அந்த அல்லாவுடைய நியமத்துகளுக்கு அல்லாவுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி கெடுத்தனமாக நடந்தால் இன்ன அதாபில ஷதீத் என்னுடைய அதாபு மிகவும் தீவிரமானது கடினமானது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று ரபுல் ஆலமின் எச்சரிக்கின்றான் அன்புக்குரியவர்களே இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனை பிரச்சனைகள் எத்தனை குழப்பங்கள் இருக்கின்றனவோ அவை அனைத்துக்குமே அடிப்படை காரணம் மனிதர்கள் செய்யக்கூடிய தீய செயல்கள் தான் மனிதர்களுடைய நன்றி கெட்டத்தனம் தான் காரணம் தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதின் நாஸ் கடலிலும் சரி பூமியிலும் சரி குழப்பங்கள் விரவி விட்டன குழப்பங்கள் பரவி விட்டன அதற்கு காரணம் பிமா கசபத் ஐதின் நாஸ் மக்கள் அவர்களுடைய கரங்களாலேயே செய்த பாவங்களின் காரணமாக என்று அப்புல் சொல்கின்றான் ஆக அன்புக்குரியவர்களே உலகத்தில் என்னென்ன குழப்பங்கள் என்னென்ன பிரச்சனைகள் அது தனி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண் காரணம் என்னவென்றால் மனிதர்களாகிய நாம் அல்லாவுடைய நியாமத்துகளுக்கு நன்றி கெடுத்தனமாக நடப்பதும் அல்லாஹ் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியங்களை திமிரெடுத்து செய்வதும் அல்லாவை மறந்த நிலையில் நாம் மேற்கொள்ளும் நம்முடைய இந்த மோசமான வாழ்க்கை நிலையும் தான் காரணம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நம்முடைய சமுதாய ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் மூமியன்கள் செய்யக்கூடிய பாவங்கள் மூமியன்கள் அவருடைய கரங்களாலே தேடிக்கொண்ட விளைவுகள் தீய விளைவுகள் இது ரபுல்லாலின் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடத்திலே சொல்கின்றான் பல்வேறு இடத்திலே எச்சரிக்கின்றான் அல்லாவுடைய துத சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மக்களுக்கு இதைத்தான் போதித்தார்கள் அல்லாஹ் கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழுங்கள் மக்களே அல்லாஹின் பக்கம் திரும்பி வாருங்கள் சைத்தானுடைய பாதையை விட்டு சைத்தானுடைய வழிகேட்டை விட்டு விலகி அல்லாஹின் பக்கம் திரும்பி வாருங்கள் என்ற இந்த போதனைத்தான் எம்பெருமானா சல்லல்லா அலிசமர்கள் காலம் முழுவதும் செய்து கொண்டிருந்தார்கள் இன்று மட்டும் அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் அவருடைய உபதேசம் ஹயாத்தாக உயிரோடு இருந்து நம்மை அழைப்பது எதன்பால் அல்லாவுடைய இபாதத்தின் பால் அல்லாவுடைய வழிபாட்டின் பால் ஆனால் இன்று உலக மக்கள் அல்லாஹ் தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை இவர்கள் அல்லாஹ் சொன்ன முறைப்படி முறையாக பயன்படுத்துவதற்கு பதிலாக தான் தோன்றித்தனமாக மனங்கட் மனம் போன போக்கிலே அல்லாவுக்கு நாசுக்குரியாக நன்றி கிடத்தனமாக இவர்கள் அல்லாஹ் ஞாபகத்துகளை பயன்படுத்துவதன் விளைவு அந்த ஞாபகத்தின் மூலமாக என்ன பலனை அடைய வேண்டுமோ அதை அடைவதற்கு பதிலாக அதே ஞாபகத்தின் மூலமாக தீமைகளையும் தீய விளைவுகளையும் அனுபவித்து வருகின்றார்கள் இன்றாம் பல பேர் பார்க்கலாம் பல குடும்பத்திலே நல்ல வாழ்ந்த குடும்பங்க பெரிய அளவு வாழ்ந்த குடும்பம் பெரிய குடும்பம் பெரிய வீடு அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் விருந்தாளி நிறைஞ்சிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் சோறாக்கி போட்டுட்டு இருப்பாங்க அவங்க அத்தாவுடைய காலத்தில் பாட்டனார் காலத்தில் அப்படி வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நடுரோட்டில் நிற்கிறாங்க என்ற நிலையை நாம் ஒவ்வொருவரும் அன்றாட நம்முடைய ஊர்களிலே பார்த்திருக்கலாம் நம்முடைய குடும்பங்களிலே பார்த்திருக்கலாம் நம்முடைய நண்பர்களிலே சொந்தக்காரர்களே பார்த்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இப்படிப்பட்ட நிலையை பார்க்காத யாரும் இருக்க முடியாது அனுபவிக்காத யாரும் இருக்க முடியாது நல்ல வாழ்ந்த குடும்பங்க இப்போ நொடிஞ்சு போயிட்டாங்க என்று ஏன் நொடிகின்றார்கள் வாழ்ந்த எத்தனையோ குடும்பங்கள் ஏன் நொடிஞ்சு போகின்றன அவருடைய வாழ்க்கையிலே என்றைக்கு அல்லாவுடைய அச்சம் இல்லையோ அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை முறையாக பயன்படுத்தாமல் தான் தோன்றித்தனமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அன்றே அல்லாவுடைய லானத்திற்கும் அல்லாவுடைய சாபத்திற்கும் அவர்கள் ஆளாகி விடுகின்றார்கள் இது அல்லா ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்களில் எச்சரிக்கின்றான் அருமை சகோதரர்களே இன்று நாம் பார்க்கின்றோம் பல்வேறு முஸ்லீம்கள் அலமதுல்லா பல்வேறு நிலைகளிலும் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லா ரபுல் ஆலமீன் முஸ்லீம்கள் ஹராம் ஹலால் பார்த்து அல்லாவுக்கு பயந்து வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தில் ரபுல் ஆலமீன் ரிசுக்கை வாரி வழங்குகின்றான் ஒரு மனிதன் அவன் கஷ்டப்படும் பொழுது முயற்சி செய்யும் பொழுது வியாபாரம் செய்யும் பொழுது அவனுடைய தேவை எவ்வளவோ அதை விட அதிகமாக அல்லாஹ் வாரி வழங்குகிறார் அவனுக்கான ரிசுக்கை அவனுக்கான செல்வத்தை வாரி வழங்குகின்றான் அந்த செல்வத்தை அவனுக்கு ஒரு நியாமத்தாக அருட்குறையாக கொடுக்கின்றான் இன்னும் வியாபாரிப்பா கஷ்டப்பட்டவர் இன்னைக்கு பாருங்க இந்த வியாபாரம் ஆரம்பிச்சாரு இன்னைக்கு ஹோஹோன் ஆயிட்டாரு அத்தனை வீடு வாங்கிட்டாரு இத்தனை கார் வாங்கிட்டாரு என்ற நிலையிலெல்லாம் ரபுல் ஆலமின் அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களில் பறக்கத்தை கொடுக்கின்றான் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரங்களை ரிசுக்கை கொடுக்கின்றான் வாரி வழங்குகின்றான் ஆனால் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த ரிசுக்கை அவர்கள் முறையாக பயன்படுத்தாததன் விளைவு அந்த வியாபாரமே அவர்களுடைய தீய வாழ்வுக்கும் அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கும் சொல்லப்போனால் அவர்களை தற்கொலை செய்வதற்கும் அதே வியாபாரம் காரணமாகி விடுகின்றது எந்த வியாபாரம் உலகத்தில் அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ நிம்மதியை கொடுத்ததோ செல்வத்தை கொடுத்ததோ வாரி வழங்கியதோ அதே வியாபாரம் அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்தாததினால் அந்த நியமத்திற்கு நன்றி கிடத்தனமாக நடந்ததினால் அந்த வியாபாரமே இவருடைய நிம்மதியை கெடுக்கும் கருவியாக மாறிவிடுகின்றது இவருடைய குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்கும் கருவியாக மாறிவிடுகின்றது ஏன் சில நேரங்களிலே அவர் தற்கொலையை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட அந்த வியாபாரம் மாறிவிடுகிறது காரணம் என்ன ரபுல் ஆலமின் ஏன் அவருக்கு இப்படிப்பட்ட நிலைமையை ஏற்படுத்தினான் ஒரு வியாபாரத்தை கொடுத்து இந்த வியாபாரத்தின் மூலமாக ரிசுக்கை கொடுத்த ரபுல் ஆலமீன் ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமாக அவனுக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிட்டான் ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமாக நஷ்டத்தை கொடுத்தான் ஏன் அந்த வியாபாரத்தின் மூலமாக தினம் தினம் செத்து மடிந்து நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நிலையை கொடுக்கின்றான் அதற்கும் அல்லா ரபுல்லான் காரணத்தை சொல்கின்றான் திருமறையிலே அல்லா ரபுல்லான் திருமறையில் காரணத்தை சொல்கின்றான் தாலி கபி அண்ணல்லா நிச்சயமாக அல்லா ரபுல் ஆலமீன் லம் யக்கு ஈரன் நேமத்தன் அன் அமஹாலா கௌமின் எந்த ஒரு சமுதாயத்திற்கோ அல்லது எந்த ஒரு தனி மனிதருக்கோ அல்லா ரபுல் ஆலமின் ஒரு நியாமத்தை கொடுத்து விட்டு ஒரு அருக்குடையை கொடுத்து விட்டு அந்த அருக்குடையை அந்த நியாமத்தை அவனுக்கு விரோதியாக அல்லாஹ் மாற்ற மாட்டான் இதுவரை ஹத்தாயு ஐயிரு மாபி அன்புசியும் இவர்களாகவே அந்த நியமத்தை அல்ல தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நியமத்தை கொடுக்கின்றான் அருக்குடையை கொடுக்கின்றான் அது செல்வமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் மனைவி மக்களாக இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அல்லா ஒரு கொடுத்து அந்த நியமத்தை ரபுல் ஆலமின் முறையாக பயன்படுத்தி என்ற அறிவுரையோடு வழங்குகின்றான் செல்வத்தை முறையாக பயன்படுத்த என்று அறிவுரையோடு வழங்குகின்றான் ஆனால் செல்வம் கிடைப்பதற்கு முன்னால் அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று கையேந்தி கெஞ்சி கொண்டிருந்தவன் செல்வம் கிடைச்ச உடனே கொஞ்சம் பணம் வந்த உடனே நாலு காசு வந்த உடனே அல்லாவை மறப்பதற்கான அத்தனை காரியங்களும் செய்கின்றான் அல்லாவை மறப்பதற்கான அத்தனை காரியங்களும் செய்கின்றான் ஹராமான அத்தனை காரியங்களில் ஈடுபடுகின்றான் அல்லாவால் தடை செய்யப்பட்ட அத்தனை முசீபத்தான காரியங்களும் செய்கின்றான் இதன் மூலமாக எப்பொழுது இவன் நிலையை இவன் மாற்றிக்கொண்டானோ ஒரு நல்ல நிலையிலிருந்து பணம் வந்தவுடன் செல்வம் வந்தவுடன் ஹராமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றான் ஹராமான பிசினஸ்களை செய்ய ஆரம்பிக்கின்றான் ஹலாலா ரபுல்லாலின் ஒரு வியாபாரம் கொடுக்கின்றான் அந்த வியாபாரத்தின் மூலமாக ஓரளவு பயன்பெற்று சந்தோஷமாக இருக்கும் பொழுது வேணா இதை விட வேற வியாபாரம் பண்ணலாம் அது நல்ல ஹராமான வியாபாரம் ஆனால் கோடி கோடியாக கிடைக்கும் என்ற பேராசின் காரணமாக ஹராமான வியாபாரத்தை நோக்கி செல்கின்றான் அல்லது பணம் வருவதற்கு முன்பு வரை பாவத்தில் குறைந்தவனாக இருந்தவன் கொஞ்சம் செல்வம் வந்த உடனே கொஞ்சம் பணம் வந்த உடனே அவன் பாவத்தில் மிகைக்க ஆரம்பிக்கின்றான் ஜினா செய்கின்றான் வியாபாரம் செய்கின்றான் சாராயம் குடிக்கின்றான் மது அருந்துகின்றான் இன்னும் அல்லாவால் தடை செய்யப்பட்ட எத்தனை ஹராமான காரியங்கள் இருக்கின்றவோ அத்தனை ஹராமான காரியங்களும் செய்கின்றான் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு பணம் வருவதற்கு முன்பாக அவன் பாவம் செய்யவில்லை பணம் வருவதற்கு முன்பாக கொஞ்சமாவது அல்லாவுடைய பயம் இருந்தது கொஞ்சம் கையில் காசு வந்த உடனே பணம் வந்த உடனே அந்த பணத்தை வைத்து இவன் பாவியாக மாறுகின்றான் அல்லது அந்த பணத்தை வைத்து ஓரளவு ஹலாலான வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இன்னும் அதிகமாக பேராசைப்பட்டு ஹராமான வியாபாரங்களையும் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட வியாபாரங்களையும் செய்கின்றான் இப்பொழுது எப்போ இவன் தன்னை தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டானோ அல்லாஹ் ரபுல்லாலமீன் அவனுடைய நிலையும் மாற்றி விடுவான் அல்லாஹ் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வான் எப்படி எந்த வியாபாரத்தை இவனுக்கு ரிசுக் தரக்கூடியதாக இவனுக்கு நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கினாலோ அதே வியாபாரத்திலே மூலமாக இவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய வியாபாரமாக ஆக்கி விடுவான் இவனுடைய சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய வியாபாரமாக ஆக்கி விடுவான் ஏன் இவனுடைய உயிரையே பறைக்கு பறிக்கக்கூடிய தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் ஆக்கி விடுவான் அதைத்தான் ரபுல்லாலும் சொல்கின்றான் அல்லாவுடைய நியதி என்ன தெரியுமா தாளிக்கபி அந்த அல்லாஹ் அல்லாட நியதி என்ன தெரியுமா தாலிக அண்ணல்லா லா லம் யக்கு முகையிரன் நியாமத்தர நாமஹாலா கௌமின் யாருக்கும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை ஒரு அற்படையை அல்லாஹ் நீ சீக்கிரம் மாற்ற மாட்டான் அந்த நியமத்தை அவனுக்கு நிக்கமத்தாக மாற்ற மாட்டான் அருட்கொடையை அவனுக்கு முசீபத்தாக அல்லாஹ் மாற்ற மாட்டான் எதுவரை ஹத்தா யுகையிரு மாபி அன்புசையும் அவர்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாதவரை பணத்தை பார்த்தவொடனே செல்வத்தை பார்த்தவொடனே அல்லாஹ் மறந்து ஆகரத்தை மறந்து நபியை மறந்து குரானை மறந்து எப்பொழுது இவன் தன்னிலே மாற்றிக்கொள்கிறானோ அதுவரை அல்லாஹ் தன்னிலே மாற்ற மாட்டான் ஆகவே அன்புக்குரியவர்களே உலக மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அற்புதமாக ரப்புலான்னு சொல்கின்றான் நாம் செல்வம் வரும் பொழுது அல்லது பணம் வரும் பொழுது அந்த பணம் மனிதருடைய தக்குவாவை பறிக்கக்கூடிய பணமாக இருக்கக்கூடாது மனிதனுடைய இரையச்சத்தை பறிக்கக்கூடிய பணமாக இருக்கக்கூடாது கொஞ்சமாவது அல்லாவுடைய பயத்தோடு அல்லாவுடைய சிந்தனையோடு ஆகிறத்திற எண்ணத்தோடு நாம் அல்லாவுக்கு பயந்து ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுதுதான் அந்த வியாபாரத்தின் மூலமாக அல்லா ரபுல்லா நமக்கு நிம்மதியை தருவான் மகிழ்ச்சியை தருவான் என்றைக்கு நம்முடைய வியாபாரம் அல்லாஹ் போட்டு கொடுத்த பாதையை விட்டு வரி வழி பிறழுமோ அல்லாஹ் ரசூல் சல்லல்லாஹ் வகுத்து தந்த வழியை விட்டு என்றைக்கு பாதை மாறுமோ தடுமாறுமோ அப்பொழுதே அல்லாவும் அவனுடைய நிலையை மாற்ற ஆரம்பித்து விடுவான் தன்னுடைய நிலையை இதைத்தான் ரப்புல்லாலும் தன்னுடைய திருமறையின் மூலமாக எச்சரிக்கின்றான் அருமை சகோதரர்களே எம்பெருமானா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வந்து இப்படியெல்லாம் மக்களுக்கு போதனை செய்தார்கள் நபிமார்கள் வந்து போதனை செய்தார்கள் அல்லா ரபுல்லாலமீன் வாழும் போதனையாக உயிருள்ள போதனையாக தன்னுடைய திருமறையையும் தன்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லமுடைய போதனைகளையும் உலக இறுதி நாள் வரையில் ரபுல்லாலமின் அமைத்து கொடுத்தார் இவ்வளவு தெளிவான போதனைகள் அல்லாவிடத்தில் வந்த பிறகும் எவனொருவன் அல்லாவுக்கு மாற்றமான ஹராமான காரியங்களை செய்வானோ அல்லாவுடைய இபாதத்திற்கு மாற்றமான காரியங்களை செய்வானோ அல்லாவுடைய தீன இஸ்லாத்திற்கு முரணான காரியங்களை செய்வானோ ரபுல்லாலும் எச்சரிக்கின்றான் சுரத்து தாஹாவிலே ஒமன் அரத அன் திக்ரி ஒமன் ஆரத அன் திக்ரி யார் ஒருவன் நான் சொன்ன இந்த உபதேசத்தை புறக்கணித்து விட்டானோ நிராகரித்து விட்டானோ அல்லாஹ் சொன்ன இந்த உபதேசத்தை யார் நிராகரித்து விட்டானோ நிராகரிக்குன்னு சொன்னால் அதை அல்லாவுடைய உபதேசத்தை கேட்ட பிறகும் எவன் ஒருவன் திருந்தவில்லையோ ஏனென்றால் ஒரு மூமினை பொறுத்தவர் ரபுல் ஆலம் தன் திருமலை சொல்கின்றான் மூமி நல்ல மூமினுக்கு அழகு என்னவென்றால் அல்லாவுடைய இறைவசனம் இதா துக்கிர அல்லாஹ் வஜிலத் குழுபுகும் இன்னமல் மூமினும் அல்லதீன இதா அதுக்கிற அல்லாஹ் வஜிலத் குழுபோகும் மூமின்கள் யார் என்றால் அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அல்லாவை பற்றி சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் ஒய்தா துளிய தலையும் ஆயாத்துகும் ஜாதத்துகும் ஈமானா அவர்களுக்கு முன்னால் அல்லாவுடைய இறை வசனங்களை ஓதி காட்டப்பட்டு அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் இதுதான் மூமினுக்கு அழகு இதுதான் மூமினுக்கு அழகு அல்லாவை பற்றி ஆகரத்தை பற்றி சொல்லப்பட்டால் ஏதோ சொல்றாங்க ரபுல் ஆலம் எதுக்கு ரெண்டு காது கொடுத்துருக்கான் ஒன்று இன் அவுட்புட்டு ஒரு காதில் வாங்கி இன்னொரு காது விடுவதற்காக அல்ல அதை உள்வாங்கி அதன் மூலமாக உள்ளம் நடுங்க வேண்டும் இதா துளிய தலையும் ஆயாத்தும் ஜாதத்தும் ஈமானா அவர்களுக்கு முன்னால் அல்லாவுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் இதெல்லாம் ரப்புல் ஆலமின் மூமிகளுடைய குணாதிசயமாக சொல்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் ஒரு சம்பவம் சகோதரர்களே இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லா அலை என்ற ஒரு நல்லடியார் ஒரு மிகச்சிறந்த ஞானவான் அவர் அவருடைய பழைய வாழ்க்கை ஒரு பெரிய கொள்ளைக்காரர் ஒரு திருடன் ஒரு வீட்டிற்குள் திருடச் செல்கின்றார் முஸ்லிமாக தான் இருக்கிறார் வீட்டிற்குள் திருடச் செல்கின்றார் வளமையாக திருடுவதை போன்று இரவில் திருடச் செல்கின்றார் திருடச் செல்லும் பொழுது அந்த வீட்டில் ஒரு வயதான அம்மையார் திருக்குறான் ஓதி கொண்டிருக்கின்றார் தகஜு தொழுது விட்டு அதிகாலை நேரத்தில் நள்ளிரவு நேரத்தில் தகஜு தொழுது விட்டு திருக்குறான் ஓதி கொண்டிருக்கிறார் அந்த திருக்குறான் வசனம் இவருடைய காதில் விழுகின்றது அது என்ன வசனம் அலம் யானில் இல்லதீன ஆமனோ அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லா உமா நசல மினல் ஹக் என்ன இந்த பூமிங்களுக்கு அல்லாவை அஞ்சி அல்லாவுடைய ஞாபகத்தின் மூலமாக அல்லது அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை பார்த்து உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா அல்லாவுடைய வேதம் ஓதி காட்டப்பட்ட பிறகும் அல்லாவுடைய எச்சரிக்கையை பற்றி சொல்லப்பட்ட பிறகும் உள்ளம் நடுங்குவதற்கான நேரம் இன்னும் வரவில்லையா என்ற அந்த பொருள்பட்ட அந்த வசனத்தை அந்த அம்மையார் ஓதி கொண்டிருக்கின்றார் அலம் ஆமனோ அன் தக்ஷா குலூபுகம் லிதிக்ரில்லா ஒமா நசல மினல் ஹக் அல்லாஹ் இறக்கிய இந்த உண்மையான சத்தியமான வேதத்திலிருந்தும் அல்லாவுடைய இறை ஞானத்தின் இறை ஞாபகத்தின் மூலமாகவும் உள்ளம் நடுங்கக்கூடிய நேரம் இன்னும் வரவில்லையா என்ற வசனத்தை திருட போன வீட்டிலே காதலை விழுகின்றது அருமை சகோதரர்களே அன்றிலிருந்தே அப்பொழுதிருந்தே தௌபா செய்கின்றார் தௌபா செய்து தாம் திருடிய செல்வங்கள் எல்லாம் அவரவருக்கு திரும்ப கொடுக்கின்றார் அல்லாவுக்கு அஞ்சிய வாழ்க்கை வாழ்கின்றார் இல்லா அல்லாவுடைய இறையடியார் என்ற பெயர் பெறுகிறார் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லா என்ற ஒரு ஞானவான் எதற்காக சொல்கின்றால் இதுதான் மூமின்களுடைய குணம் இதுதான் முஸ்லிம்களுடைய குணம் இதை பற்றி தான் ரபுல்லாலும் சூரத்து தாகாவில் சொல்கின்றான் ஒமன் ஆரதான் திக்ரி இப்படியெல்லாம் அல்லாவுடைய இறைவசனங்கள் ஓதி காட்டப்பட்ட பிறகும் அல்லாவுடைய ஹபீபுடைய வசனங்கள் அல்லாவுடைய ஹபீபுடைய போதனைகள் சொல்லப்பட்ட பிறகும் அல்லாவுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்ட பிறகும் யாருக்கு உள்ளத்தில் மாற்றம் ஏற்படவில்லையோ உள்ளம் நடுங்கவில்லையோ திருந்தவில்லையோ உமன் ஆரதான் திக்ரி இன்னலகு மகேஷத்தன் லங்கா அவனுக்கு ஆகரத்தில் கொடுப்பதெல்லாம் அப்புறம் இன்னலகு மகேஷத்தன் லங்கா உலகத்திலேயே அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்து விடுவோம் எல்லா விதமான நெருக்கடி எல்லா தரப்பிலும் நெருக்கடி கடன்கார நெருக்கடி அதிகாரிகள் நெருக்கடி ஆபீசர் நெருக்கடி என்ற எல்லா விதமான நெருக்கடியும் கொடுத்து விடுவோம் அது மட்டுமல்ல யோமல் கியாமத்தி ஆமா மறுமையிலே அவனை எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்புவோம் ரபுல்லாலின் சுர தாகாவில சொல்கின்றான் மறுமையில எழுப்பும் பொழுது குருடனாக எழுப்போம் கண்ணில்லாத குருடனாக அந்த கண்ணை வைத்து ரபுல் ஆலமின் காட்சி தரும் பொழுது மறுமையில ரபுல் ஆலமினை பார்க்க முடியாது அல்லாவுடைய ஹபீப் சல்லா அலிசத்தை பார்க்க முடியாது சத்திய சஹாபாக்களை பார்க்க முடியாது அப்படிப்பட்ட குடராக எழுப்பப்படுவ எழுப்பப்படுவான் மறுமையிலே அந்த அடியான் அல்லா இடத்துல கேட்பானான் கால ரப்பி என் ரட்சகனே லிமா ஹஷர் தனி ஆமா சூர தாவை எடுத்து பாருங்க நூத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது வசனத்திலே லிமா ஹஷர் தனி ஆமா அல்லா என்ன ஏன் குடராக எழுப்பினாய் உக்காந்து குண்டு பசீரா உலகத்தில் நான் நல்ல பார்வை உள்ளவனாக இருந்தேனே உலகத்தில் நல்ல தெளிவான பார்வை உள்ளவனாக இருந்தேனே நல்ல பார்க்கும் திறனுள்ளனா இருந்தேனே லிமா ஹஷர் தனி ஆமா என்னை ஏன் ரப்பே என்னை குருடா எழுப்பினாய் என்று இந்த அடியான் நல்லா எடுத்து கேட்பானாம் ரப்புலாலின் பதிகாலை பதிலளிக்கின்றான் கால கதாலிக்கு அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீத்தஹா இப்படிதாம்மா உலகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய அத்தாட்சிகள் உனக்கு ஓதி காட்டப்பட்டன என்னுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டன என்னுடைய வசனங்கள் உனக்கு சொல்லப்பட்டன வசனத்தின் விளக்கங்கள் எடுத்து சொல்லப்பட்டன ஃபனசீதஹா நீ அவற்றையெல்லாம் மறந்து விட்டாய் ஃபகதாலிக்கல் யோம துன்சா அதே போன்று இன்றைய நாளிலும் என்னுடைய அருளை விட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் அருமை சகோதரர்களே அத்தகைய நிலையை விட்டு அல்லாரம் எல்லோரும் பாதுகாப்பானாக அல்லா ரபுல்லாலமினுடைய எச்சரிக்கை கிடைத்தவுடன் திருந்தக்கூடிய மக்களாக மனம் மாறக்கூடிய மக்களாக பாவங்களிலிருந்து தௌவா செய்யக்கூடிய மக்களாக ரபுல் ஆலமி நம்மை ஆக்கிவிட்டால் அதை விட அல்லாவுடைய மிகப்பெரிய நியமத்தை அருட்கூட எதுவும் இருக்க முடியாது அதே ரபுல் ஆலமி இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான் யோம யுக்ஷபான் சாக் மறுமை நாளிலே அந்த கொடூரமான மறுமை நாளிலே யுத ஆவுனையில சுஜூத் மக்கள் எல்லாம் சஜிதா செய்யுங்கள் அல்லாவுக்கு என்று அழைக்கப்படும் அல்லாவுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அழைக்கப்படும் மறுமை நாளிலே ஃபலா ஆவுன் ஆனால் அவர்கள் சஜிதா செய்ய முடியாது அவர்களால் யாரால் முடியாது எம்பெருமான சல்லல்லா சொல்லி அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னார்கள் சஹில் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரபுல் ஆலமின் மறுமை நாளிலே அந்த கொடூரமான நாளிலே அத்தனை மக்களையும் உஸ்ஜுதூல் இல்லா அல்லாஹ் உங்களை படைத்த ரப்புல் ஆலமினுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னவுடன் உலகத்தில் எந்தெந்த மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் அல்லாவுக்கு முன்னால் போய் சஜிதா செய்வார்கள் அல்லாவுடைய அரசுக்கு முன்னால் எழுந்து சஜிதா செய்வார்கள் ஆனால் உலகத்தில் யார் மற்றவர்கள் காட்டுவதற்காக மன்கான ஃபித் துன்யா சுமா பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் மற்றவர்கள் காட்டுவதற்காக உலகத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள் சஜா செய்து கொண்டிருந்தார்களோ பேர் வாங்குவதற்காக சஜா செய்தார்களோ அல்லது ஏதோ பொத்தா பொத்தா கேட்குறாங்க தொழுது போலான்னு தொழுதார்களோ அல்லது உலகத்தில் அல்லாவின் பக்கம் வாருங்கள் அல்லாவுக்கு தலைவணங்க வாழுங்கள் அல்லாவுடைய இபாத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட பொழுது யாருடைய காதுகள் செவிடாகிவிட்டனவோ அவர்களும் சஜிதா செய்ய செய்வல்வார்கள் அந்த நேரத்தில் ஆனால் ஃபயஜாலு ஃபயௌது வஹரஹு தபக்கம் வாஹிதா அவர்களுடைய முதுகு ஒரு பலகையை போன்று ஆக்கப்பட்டுவிடும் குணிய முடியாத அளவுக்கு குனிந்தால் முகங்குப்புற கீழே விழுவார்கள் அவர்களால் குனிந்து சஜிதா செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவருடைய முதுகலை ஒரே பலகையை போன்று ஆக்கி விடுவான் என்று எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் எச்சரிக்கக்கூடிய இந்த அதீஸ் செயல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமீன் மூமிங்களாக நம்மை இபாதத்தாளிகளாக இறை வணக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு நியாமத்துகளை அருட்கொடைகளை வாரி வழங்குகின்றான் இல்லை என்றால் நம்முடைய ஒவ்வொரு ஐபாதத்திற்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் மறுமையிலே அல்லாவிடத்தில் விசாரணை உண்டு என்பதையும் ரபுல்லாலும் எச்சரிக்கின்றான் சொல்லுகின்றான் ஒரு வசனத்திலே யாயுகள் அதீன ஆமனோ மோமின்களே லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் பலா அவுலாதுக்கும் அன்திக்கிறில்லா இன்னைக்கு மனிதனை அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு அல்லாவுடைய சிந்தனை விட்டு மறக்கடிக்கும் முதல் கருவி அவன் சம்பாதிக்கும் செல்வம் தான் அவன் சம்பாதிக்கும் பணம் தான் பணம் தான் இன்னைக்கு மனிதனை முதன் முதலாக அல்லாட ஞாபகத்தை விட்டு தடுக்கும் மிகப்பெரிய கருவி ரபுல்லாலும் சொல்கின்றான் யாயுகல்லதீன் ஆமன மூமின்களே லா துல்லிக்கும் அம்பாளுக்கும் ஒலா அவுலாதுக்கும் அன்றிக்கிறில்லா அல்லாவுடைய திக்கரை விட்டு உங்களுடைய செல்வங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லாவுடைய திக்கரை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் உங்களுடைய பிள்ளை செல்வங்களோ அல்லது உங்களுடைய பொருட்செல்வங்களோ நீங்கள் சம்பாதித்த பணங்களோ அல்லாவுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தடுக்க வேண்டாம் ஏனென்றால் ஃபால் தாலிக்க யாருக்கு அப்படி ஏற்பட்டு விடுமோ அவனுடைய பணம் அல்லாவோட ஞாபகத்தை விட்டு தடுக்கும் எனால் அவனுடைய செல்வம் அல்லாட சிந்தனை விட்டு அவனை தடுக்குமையானால் அவன் சேர்த்து வைத்த செல்வங்கள் அவன் பெற்ற பிள்ளைகள் அல்லாட ஞாபகத்தை விட்டு அவனை தடுக்குமையானால் உலாஇகஹுமுல் அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் அருமை சகோதரர்களே உலகத்தில் எத்தனையோ நஷ்டவாளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ பேர் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஓஹோன்னு வாழ்ந்தாங்க இப்பப்பா நொடிச்சு போயிட்டாங்க இது உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் ரபுல் ஆலமி நாடினால் மீண்டும் அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கலாம் உயர்வை கொடுக்கலாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய தோல்வி ஒரு தோல்வி அல்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டம் பெரிய நஷ்டம் அல்ல அந்த நஷ்டம் இன்ஷால்லா அல்லா நாடினால் மறுபடியும் லாபமாக ஆகலாம் ஆனால் தோல்வியிலே மிக மோசமான தோல்வி நஷ்டத்திலே மிக பயங்கரமான நஷ்டம் ரபுல் ஆலம் எச்சரிக்கின்றான் குல் இன்னல் ஹாசிரி அல்லதீன ஹசிரு அன்புசகம் யோமல் கியாமா நிச்சயமா நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் இன்னல் ஹாசிரின் அல்லதீன நிச்சயமாக மிகப்பெரும் நஷ்டவாளிகள் யார் என்றால் ஹசிரு அன்புசகம் யோமல் கியாமா யார் கியாமத் நாளிலே தங்களை நஷ்டவாளிகளாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரும் நஷ்டவாளிகள் உலகத்தில் ஏற்படும் நஷ்டம் பெரிய நஷ்டம் இல்லை உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவு பெரிய இழிவல்ல இலகத்தில் உலகத்தில் ஏற்படக்கூடிய அழிவும் பெரிய அழிவல்ல யார் ஒருவன் மறுமையில் நஷ்டப்பட்டு விடுவானோ அதுதான் மிகப்பெரிய நஷ்டம் அந்த மறுமை நஷ்டம் யாருக்கு ரபுல்லாலும் எச்சரிக்கின்றான் ஒமைய ஃபால் தாளிக்க யாருடைய செல்வமோ யாருடைய பிள்ளை செல்வமோ யாருக்கு அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்தை அவனை அல்லாவுடைய சிந்தனை விட்டு திருப்பி விடுமோ அவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி மறுமையிலே அன்புக்குரியவர்களே அல்லா ரபுல் ஆலமின் அப்படிப்பட்ட நிலைவேற்ற நம்ம எல்லோரும் பாதுகாப்பானாக ரபுல் ஆலமினுடைய திருமறை எடுத்து பாருங்கள் எவ்வளவு எச்சரிக்கை இதை பற்றி எவ்வளவு எச்சரிக்கை எவ்வளவு எச்சரிக்கை இவ்வளவு எச்சரிக்கை செய்த பிறகும் இவ்வளவு அத்தாட்சிகள் அல்லாவிடத்தில் வந்த பிறகும் அல்லாவுடைய ஹபீப் சல்லா மூலமாக நமக்கு வந்த பிறகும் இதற்கு பிறகும் நாம் திருந்தவில்லை என்றால் நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி மாற்றுவது எப்படி திருந்துவது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் ஒரு மூமின் ஒரு இடத்திலே அல்லது ஒரு பஜாரிலே கடை வைத்திருக்கின்றார் ஒரு பஜாரில் கடை வைத்திருக்கின்றார் இவர் நல்லவராக இருக்கின்றார் ஆனால் பக்கத்தில் கடைக்காரர் மோசமானவராக இருக்கின்றார் அவர் சம்பாதித்த பணத்தை வைத்து ஹராமான வியாபாரம் செய்கின்றார் ஹராமான வேலையில் ஈடுபடுகின்றார் ஹராமான பிஸ்னஸ் பண்ணுறாரு இவர்கிட்ட நாலு பேர் சொல்கிறாங்க அந்த பாருப்பா பார்ப்பா ஹராமான வியாபாரம் பண்ணுறான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான் என்று கேள்விப்படும் பொழுது சகோதரர்களே அவரிடத்தில் போய் நேரடியாக போய் நீ செய்வது மிகப்பெரிய பாவம் அல்லாவுடைய தண்டனை உனக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்ந்து இறங்கிவிடக் கூடாது என்பதற்காக உன்னை எச்சரிக்கிறேன் என்று எச்சரிக்க வேண்டியது பூமியுடைய கடமை நீ நாம் என்ன நினைக்கிறோம்டா அவன் பண்ணுறான் சார் நானும் தப்பாக பண்ணுறேன் நான் அலமதுல்லா அல்லாவுக்கு பயந்து ஏதோ சாதாரண வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அல்லா ரிசு கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு அது போதும் என்று நினைப்போமினால் அருமை சகோதரர்களே அவனுக்கு வரக்கூடிய அதாவது அவனுக்கு மட்டும் வராது அந்த பஜாரில் அத்தனை பேருக்கு வந்து சேரும் அத்தனை பேரும் அல்லாட அதாவது பிடிக்கும் இது எம்பெருமான சல்லல்லா அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார்கள் ஒரு கப்பலில் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் மேல்தட்டிலே ஒரு கூட்டமும் கீழ்த்தட்டிலே ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் போதெல்லாம் அடிக்கடி மேல்தட்டுக்கு போய் எடுக்க வேண்டியிருக்கிறது ஒரு நாள் கீழ்த்தட்டு மக்கள் முடிவு செய்கின்றார்கள் நம்ம அடிக்கடி மேலே போய் தண்ணி எடுக்கும்போது நம்ம சிரமமாக இருக்குது அதனால் நம்ம கப்பலுக்கு கீழே ஒரு ஓட்டை போட்டு கடல்லேருந்து நேரடியாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று கீழ்த்தட்டில் ஓட்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் மேல்தட்டு மக்கள் பார்க்குறாங்க நமக்கு என்ன அவன் பகுதியில் தானே ஓட்டை போடுறான் கீழ்த்தட்டு என்பது அவனுடைய பகுதி நமது மேல்தட்டு இல்லையா அதனால் அவன் பகுதி தானே ஓட்டு ஓட்டப்படுறான் நமக்கு என்ன என்று இருந்தால் மேல்தட்டு மக்கள் நிலைமை என்னாகும் பெருமானா சல்லல்லாலத்தில் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்கலைங்க எந்த கவிதை நூலும் படிக்கலை எந்த கவிஞண்டையும் கற்றுக்கலை கண்மணி நாயகம் சல்லல்லா ஆலோசனம் இவ்வளவு அழகான எளிதான ஒரு உதாரணத்தை சொல்லி என்ன புரிய வைக்கின்றார்கள் மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் நமக்கென்ன அவன் பாவம் அவன் செய்கிறான் என்று இருப்பீர்கள் எனால் அவனுக்கு வரக்கூடிய அதாபு உங்களை சேர்த்தான் பிடிக்கும் உங்களை சேர்த்தான் பிடிக்கும் ஆகவே நமக்கு தெரிந்த நண்பர்களோ அல்ல நமக்கு தெரிந்த நம்முடைய உறவினர்களோ அல்ல நம்முடைய நெருங்கிய நண்பர்களோ அல்ல நெருங்காத நண்பர்களோ அல்ல வேறு யாரோ யாராவது இந்த பாவங்கள் செய்கிறார்கள் அல்லாவுக்கு மாற்றமான ஹராமான காரியம் ஈடுபடுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு சொல்ல வேண்டியது எடுத்து அவர் உணர வைக்க வேண்டியது அல்லாவுடைய வசனங்களை சோதி ஓதி காட்ட வேண்டியது ஒவ்வொரு மூமின் மீதும் கட்டாய கடமை அதை விட்டுட்டு அவன் பாடு பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தினால் அல்லாவுடைய கோபப்பார் வரும் பொழுது அவனுக்கு மட்டும் வராது நல்லவர்களுக்கும் சேர்ந்து வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லத்துடைய முக்கியமான உபத்தினருக்கு எம்பெருமானா சல்லல்லாத்துடைய உம்மத்தினராகிய நமக்கு ரப்புல் ஆலமீன் முக்கியமாக கொடுத்த ஞாபகத்துகளில் மிகப்பெரிய நியாமத்து என்ன தெரியுமா மிகப்பெரிய கடமை என்ன தெரியுமா இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் நீங்கள் இபாத செஞ்சால் மட்டும் போதாது நீங்கள் அமல் செஞ்சால் மட்டும் போதாது யாரெல்லாம் இபாத செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களையும் இபாத செய்ய தூண்ட வேண்டும் நன்மையை தூண்ட வேண்டும் நீங்கள் மட்டும் பாவத்தை விட்டு விலகினால் போகாதது யாரெல்லாம் பாவத்தை செய்கிறார்களோ அவர்களை அந்த பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் தீமையை விட்டு தடுக்க வேண்டும் என்ற இந்த மிகப்பெரிய பொறுப்பை கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லத்திலே உம்மத்தினராகிய நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த பொறுப்பை கொடுத்தான் வேறு எந்த உம்மத்துக்கு இந்த பொறுப்பு கிடையாது அதை கணித்திருக்கிறவர்களே நாமும் பாவங்களிலிருந்து விலகுவோம் அல்லாவுடைய இறை வசனங்களை சிந்திப்போம் யோசிப்போம் யார் பாவங்கள் செய்கிறார்களோ அவர்களையும் பாவங்களை விட்டு தடுப்போம் வல்ல ரபுல் ஆலமின் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக திருந்தக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக இதன் மூலமாக ரபுல் ஆலமீன் அவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை மூமின்களுக்கு இன்னும் மனம் திருந்தக்கூடிய நேரம் வரவில்லையா என்று எச்சரிக்கின்றானே அப்படிப்பட்ட நேரத்தை ரபுல் ஆலமின் உடனடியாக நமக்கு தந்து நம்முடைய உள்ளங்களிலே இறையச்சத்தையும் நல்ல மனமாற்றங்களை ஏற்படுத்தி பாவங்களிலிருந்து விலகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக பாகர தாவான் அலமதுல்லாஹ் العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته